அனுபவத்தில் இவ்வளவு அனுபவங்களை கண்டிருந்த சச்சரவமாக நீ மருத்துவர்களே எங்களோடு சில வயதான அம்மாமார்களுக்கு அவர்கள் தேசத்தை சுற்றிமாக அவர்கள் எங்களோடு திருவள்ளுவர் வந்திருக்கிறார்கள் என்ன பதில் அந்த இஸ்ரோடைய விமானத்தை பற்றி இவர்களும் நாங்களும் அவர்களும் திருவள்ளுவர்கள் எல்லாம் எந்த வார்த்தையும் போயிட்டார்கள் அது சொல்லுகிறார்கள் the கை கொடுப்பேன் கை கொடுத்து எப்படி இருக்கிறீர்கள் என்று காருக்கு அவர் எல்லா காரியங்களையும் சொன்னார் அதே சத்தியத்தில் தான் அவர் இருக்கிறார் அதே சத்தியத்தில் தான் இருக்கிறார் சத்தியம் போய் அல்ல என்னுடைய மனம் எதுவும் செல்லாது கண்ணோக்கமுடன் தொடர்பு கொள்வார்கள் அவர்கள் நாங்கள் ஆட்சியில் வருகின்றனர் வேறு புத்தகங்கள் கண்ணால் திறந்து போராடுகின்றது என்று சொல்லுகிறார் அதனால நம்முடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும் எதுவும் திறக்கப்பட வேண்டும் அவர்களுடைய அறிக்கை மாற்றத்துக்கு எண்ணங்கள் உறவினர்கள் நம்மளுக்கு தாக்குகிறது அல்லவா அவர்கள் தேவையற்ற அறிவாற்றுக்கு சொல்லுவாங்க போய்விடும் அங்கே வாழக்கூடிய வாழ்க்கை வித்தியாசமாக நானும் என்று சொல்வது கொடிய வேலை உள்ளது சதாகாலம் பார்க்கப்படுற இடமல்லவா இதை கண்டறிந்தவர்கள்தான் அதாவது கிறிஸ்து தலையா எல்லா போஸ்டர்களே யோகான போஸ்டர்களை தவிர மற்ற எல்லா போஸ்டர்களும் எந்த சாட்சியம் யோகான போஸ்டர் மட்டும்தான் பூரண வயது வைத்து இருந்திருக்கிறார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அவர்கள் நாம் தேவையான பார்க்கிறோம் யோசனை எழுதுகிற வேலைக்கான கேள்வி ஆண்டவருக்கு என்ன muy bien Aleluya. いよ என்று இங்கே சொல்லியிருக்காரன் சொல்லுகிறார் நாம் வேதத்தை படிக்க படிக்க திருச்சுய ஐந்தோரம் எழுப்பி Deus ஆகவே நான் கொடுத்ததெல்லாம் சொற்பம் அடைய போகிறது பெரிய ஒரு ஆனந்த பாதிக்கிறோம் அதை மறைத்து வைத்திருந்து கடற்கொண்டால் எல்லாவற்றையும் அது போல போல நம்மை பார்க்கும்போது பைத்தியகாரமாக தெரியும் இப்படிப்பட்ட கோலம் போட்டுக் கொண்டு இப்படி அனுபவிக்க தெரியாமல் இப்படி நம்முடைய கற்றுக்கிறார் ஒன்றை கண்டிருக்கிறோம் மோசமாக கண்டிருக்கிறார் அதனால்தான் எகிப்திற்கு அடுத்த அரசாங்களுடைய அவர் அந்த எகிப்துள்ள சாலை இன்பங்களை அனுபவிக்க உரிமை பெற்றவர் அவர் என்ன செய்கிறார் அவரை நாம் சுத்தமாக செய்கிறார் எங்களுக்கு அரசனாக இருக்கிற ஆளுமை கிடையாது காரணம் மோசம் இழிவொரு பலனை நோக்கமாக இருந்து அந்த பார்வையை அவருக்கு பிள்ளைகளுக்கு சொல்லப்பே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ சந்தனத்துக்காக சந்தித்திருக்கிறார் சொந்தத்தை அறிவிக்கிறவர்களுக்கு இது ஒரு மரம் இருக்கு அது விளைநிலையானது அதற்கு ஈடுநிலை எதுவும் இல்லை அப்படிப்பட்ட இருக்கிறது அங்கே வறுமையாக நாங்கள் சொன்னோம் கவுன்சிலிங்ல அழைத்து சென்றது அங்கே போய் முக்கியமான இடத்துல எங்களை கொண்டு விட்டார்கள் ஜபம் பண்ணினோம் ஜபம் பண்ணினோம் கட்ட காரியங்களை காண்பித்தார் அந்த இடத்தில் அதை அப்புறப்படுத்தி விட்டு ஆபீஸ் வந்தோம் அப்ப இந்த பிரச்சனை கேட்டது என்ன நடக்குது என்ன விஷயம் ஓட்டுறது சரியா சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு நாங்கள் வந்திருக்கோம் சரியாக காண்பித்தது மறுநாள் காலையில் வந்தாங்க என்ன கேட்டாங்க இப்படி பிரயத்தன ஆட்கள் வந்தாங்க தேவமணியோட சரியாக அவர் எங்களை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்தாங்க எங்களுக்கு ஒரு ஸ்டோரி பற்றிலாம் கேட்டோம் சொல்ல போறோம் அதாவது பெரிய அதனால வாடிக்கையாக அதே அப்படி எல்லாம் நாம் அப்படி தெரிந்தவர்களுக்கு ஒரு நிபந்தனை சொன்னார்கள் நான் இருக்கிறேன் நீங்க மாசம் ஒரு திருப்பி வீட்டுக்கு வரணும் வந்து செய்வோம் அந்த மாதிரியான ஊழியம் ரெண்டு காரியம் நாங்கள் செய்வோம் ஒன்று கட்டளை சொல்லணும் உங்க வீட்டுல பிரச்சனை கவர்மெண்ட் நீங்க அழைப்பு கொடுத்து எங்களுக்கு காரியம் கவர்மெண்ட் வாங்க என்று அதாவது இந்த மாதிரி காரியங்கள் செய்யணும் அது கொஞ்ச நாள் தோல்வி அப்புறம் அவர்கள் நாம் நமக்கு ஊழிய பெருசு இதெல்லாம் நான் நேற்று சொல்லியிருந்தேன் அருமையானது கண் திறக்கப்பட்டவர்களே இந்த மாதிரி நிலைக்கு போக மாட்டார்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கவும் மாட்டார்கள் அவருக்கு தேவையில்லாத தலை கொட்டி அவர் ஒருவருக்கு கவர்மெண்ட் உள்நாட்டிலே காலையாக பார்த்துள்ளார் சன்னிகள் இந்த ஆதாரம் இந்த இதில் இந்த எரியாவின் தேவன் இருக்கிறேன் என்று சொன்னார் யார் சொல்றதுக்கு பழைய பாடல்கள் சக்தி இருக்கிறது இப்போது பார்த்தா அது இழுவதற்கு மட்டும்தான் நிறைய நாட்கள் தெரியாது போகலாம் நாடுகள் இருக்கிறீர்கள் அப்படிதான் அது எனக்கு சொல்வதுதான் போனேன் ஆண்டவராக தேவன் எல்லோரும் கல்வியா ஒரு பிறவிக்குரியர் பேசுவது வந்தபோது அவர் உயிருக்கு சேவை கட்டி அவர் கண்ணில் பூஜைத்து de ಕಥಾವೇ ಅದು ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ